கரீம் ஹசரத் முஸ்தபா முஹம்மது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் முஸ்லிமான நல்லியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு சாலாவுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹு நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே மதிப்புக்குரிய பெரியோர்களே எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு தாலாவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தகவாவை கொண்டு வசியத் நசீஹத் செய்து கொள்கிறேன் கணியமான சகோதரர்களே ஈமானுடைய வரை சிறப்புகள் எப்படி அடிக்கடி ஞாபகப்படுத்தப்பட வேண்டுமோ அதே போன்று ஈமானுடைய விரோதிகளையும் அடிக்கடி ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் ஈமானுடைய வரைவிலக்கணத்தை தெரிந்த நாம் சிறப்புகளை அறிந்த நாம் ஈமானுடைய விரோதிகளை அறிந்து கொள்ளவில்லை என்றால் எங்களுடைய ஈமான் மிக பயங்கரமான ஒரு கட்டத்திற்கு தள்ளப்படலாம் ஈமானுடைய விரோதிகள் நான்கு முதலாவது நஃப் இரண்டாவது ஷைதான் மூன்றாவது யூதர்கள் நான்காவது கிறிஸ்தவர்கள் ஈமானுடைய மூமின்களுடைய முதல் விரோதி நஃப் நஃப்ஸை பொறுத்த வகையில் உலமாக்கள் எழுதுகிறார்கள் அந்நஃப்ஸு அஹ்தரும் மினல் வஸ்வாஸ் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை விடவும் நஃப்ஸ் என்பது மிக பயங்கரமானது நஃப்ஸ் என்றால் என்ன நஃப்ஸ் என்றால் என்னுடைய மனோ இச்சை எனக்குள்ளால் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு உருவம் ரமதானுடைய மாதத்தில் ஷைத்தான்கள் இல்லை ஆனால் சிலர் பாவம் செய்வார்கள் தவறு செய்வார்கள் ஏன் நப்ஸ் இருக்கிறது என்னுடைய மனோ இச்சை இருக்கிறது எனக்குள்ளால் ஒரு உருவம் ஒளிந்திருக்கிறது அது பாவத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும் கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே ஈமானுடைய மூமெண்ட்களுடைய முதல் விரோதி நப் இரண்டாவது ஷைதான் ஷைத்தானுடைய ஃபுல் டைம் ஜொப்பே மனிதர்களை எப்படி வலிக்கெடுப்பது மனிதர்களை எப்படி திசை திருப்புவது இதுதான் ஷைத்தான்களுடைய வேலையே இப்படி ஷைத்தான்களுக்கு ஆர்வமூட்டுவான் கற்றுக் கொடுப்பான் நீங்கள் மக்களை எப்படி வலிக்கெடுக்க வேண்டும் இந்த முறையில் தான் வலிக்கெடுக்க வேண்டும் அவர்களுக்கு இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று இப்ளீஸ் சைத்தான்களுக்கு பயிற்சி கொடுப்பான் யாரெல்லாம் வலிக்கெடுப்பதில் முன்னுக்கு இருக்கிறார்களோ அப்படியாப்பட்ட ஷைத்தான்களை இப்ளீஸ் வரவேற்பான் கௌரவப்படுத்துவான் கணியமான சகோதரர்களே பெரியோர்களே ஹதீசுடைய கருத்து ஷைதான் எங்களுடைய உள்ளத்தில் அமர்ந்திருக்கிறான் பொதுவாக உள்ளங்கள் என்பது ஜவ்வாலத்தும் பல இடங்களுக்கு போய் வரக்கூடியது பல இடங்களில் வளம் வரக்கூடியது சில உள்ளங்கள் இருக்கிறது அரிசை வளம் வரக்கூடியது நல்ல இடங்களுக்கு போய் வரக்கூடியது நல்ல எண்ணங்களை எண்ணக்கூடியது இன்னும் சில உள்ளங்கள் இருக்கிறது பைத்துல் கலாவை நஜீசான இடங்களை வளம் வரக்கூடியது கெட்ட எண்ணங்களை எண்ணக்கூடியது நாம் யோசிப்போம் இந்த ரெண்டு விதமான உள்ளங்களில் என்னுடைய உள்ளம் எந்த வகையை சார்ந்தது என்னுடைய உள்ளம் எதை அதிகமாக நினைக்கிறது நல்லதையா கெட்டதையா இமாம் ஹசாரி ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த உள்ளங்கள் இருக்கிறதே உள்ளங்கள் மனிதர்களுடைய நடமாட்டம் அதிகமான அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பசாரில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணாடியை போன்று அதில் பல தோற்றங்கள் வந்து போய்கொண்டே இருக்கும் அதே போன்று தான் உள்ளம் உள்ளத்திற்கு பல எண்ணங்கள் வந்து போய்கொண்டே இருக்கும் பொதுவான ஒரு நீர் தடாகத்தை போன்றே அதற்கு பல திசைகளில் இருந்து தண்ணீர்கள் வந்து சேர்கிறது அதே போன்று தான் உள்ளம் பல திசைகளில் இருந்து ஷைத்தான் பலவிதமான எண்ணங்களை கொண்டு வந்து கொண்டே இருப்பான் அல் ஹன்னாஸ் அல்லதி வஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் ஷைதான் மனிதனுடைய உள்ளங்களில் தேவல்லாத எண்ணங்களை கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார் என்றால் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் பொதுவாக வஸ்வாஸ் ஏற்படும் மார்க்கப்பட்டுள்ளவர்களுக்கு மட்டும்தான் மார்க்கப்பற்றில்லாதவர்களுக்கு வஸ்வாஸ் ஒரு நாளும் வரமாட்டாது ஏன் மார்க்கப்பற்றில்லாதவன் ஷைத்தானுடைய நண்பன் ஷைத்தானுடைய நண்பனை சைத்தான் வலிக்கெடுக்க வேண்டும் என்ற எந்த ஒரு தேவையும் அவனுக்கு கிடையாது ஒரு திருடன் காலியான வீட்டுக்கு ஒரு நாளும் நுழைய மாட்டான் பெருமதியான சாமான்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு தான் நுழைவான் அபுபக்கர் அலி இறந்தையதான் போமா இந்த ரெண்டு சகாபாக்களும் சொல்கிறார்கள் அல் அல் எங்களுடைய தொழுகைக்கும் குஃபார்களுடைய தொழுகைகளுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசமே வஸ்வாஸ் தான் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் தான் தொழுகையின் போது பல சிந்தனைகள் வந்து போகும் உபவையின் போது பல சிந்தனைகள் வந்து போகும் ஷைத்தான் வருவான் அதுதான் எங்களுடைய ஈமானுடைய அலையாரம் ஆனால் வலா சதூம் இல்லா அலா ஜாகிலின் வஸ்வாஸ் நீடிப்பது முட்டாளிடத்தில் வஸ்வாஸ் நிரந்தரமாக இருப்பது முட்டாளிடத்தில் ஜாகிலிடத்தில் ஒரு மனிதரிடத்தில் வஸ்வாஸ் நீடிக்கிறது என்றால் ரெண்டு விதமான காரணங்கள் இம்மா ஜஹுலுன் சரியத்தை பற்றிய அறிவின்மை வைம்மா ஹபலுன் பில் புத்தியில் இருக்கக்கூடிய குறைபாடு இந்த ரெண்டு காரணத்தினால்தான் ஒரு மனிதத்தில் நீடிக்கும் கணியமான சகோதரர்களே பெரியோர்களே வஸ்வாஸ் என்பது பைத்தியத்தில் ஒரு வகை நவழும் மினல் ஜினோன் அரேபியர்கள் சொல்வார்கள் அல் ஜுனூன் பைத்தியம் பல வகை அதில் ஒரு வகை தான் வஸ்வாஸ் கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே அநேகமான மக்கள் வஸ்வாஸ் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் சிலருக்கு தெரியாது இந்த நோய் எனக்கு இருக்கிறதா இல்லையா சிலருக்கு இருக்கும் அதை சொல்ல மாட்டார்கள் ஏன் வெட்கம் என்னுடைய இந்த குறையை நான் எப்படி மற்றவர்களிடத்தில் போய் சொல்வது எல்லாரிடத்திலும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு நம்ப தகுந்த உலமாக்களிடத்தில் போய் உங்களுடைய பிரச்சனையை முன்வையுங்கள் எனக்கு இப்படியாப்பட்ட உணர்வுகள் இப்படியாப்பட்ட சிந்தனைகள் இப்படியாப்பட்ட யோசனைகள் வருகிறது நான் இந்த கட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் ஆரம்பத்திலேயே அதற்குண்டான தீர்வை கண்டுவிடுங்கள் இல்லை என்றால் பயங்கரமான ஒரு கட்டத்திற்கு தள்ளப்படலாம் மிக பயங்கரமான கட்டத்திற்கு தள்ளப்படலாம் கனிமான சகோதரர்களே சிலருக்கு ஈமான சந்தேகம் நான் பின்பற்றக்கூடிய மார்க்கம் பொய்யாக இருக்குமோ அல்லா பொய்யானனாக இருப்பானோ நபியோர்கள் பொய் சொல்லியிருப்பார்களோ குரான் பொய்யாக இருக்குமோ ஈமான்ல சந்தேகம் பரதான குளிப்புக்கு சென்றால் மனத்தியால கணக்கு குளிப்பார் உதவு செய்ய வந்தால் நீயத்து வருது இல்ல முகத்துல தண்ணி அடித்து அடித்து அடித்து நீண்ட நேரமாக உதவு செய்வார் தொழுகைக்கு வந்தால் தக்பீர் கட்டும் போது என்று நீயத்து வைத்து தக்பீர் கட்டினார் அந்த சத்தம் தொங்கல் சப்பில் இருக்கக்கூடியவருக்கு கேட்டிருக்கும் ஆனால் தக்பீர் கட்டியதற்கு பின்னால் சந்தேகம் நான் நீயத்து வைத்தேனா இல்லையா நீயத்துரிய சுரோக்கள் நிறைவேறியதா இல்லையா கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே நான் இந்த தலைப்பை கொஞ்சம் விரிவாக பேசுவது இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இதிலிருந்து விடை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த நோயினால் பாதிக்கப்படாதவர்கள் இதிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொஞ்சம் விரிவாக நாம் பேசுகிறோம் கண்ணியமான சகோதரர்களே பொதுவான ஒரு சட்டம் இருக்கிறது கல்வி அணில் வாஜிபுன் உள்ளத்தை வஸ்வாசை விட்டும் பாதுகாப்பது வாஜிப் பரதை ஐ ஒவ்வொரு தனிநபருக்கும் கட்டாய கடமை ஒவ்வொரு தனி மனிதரும் வஸ்வாசை பற்றி படித்துக் கொள்ள வேண்டும் அதிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இமாம் ஷிர்பின் ரஹமுல்லா அவர்கள் எழுதுகிறார்கள் ஷைத்தானுடைய முதல் முயற்சி ஒரு மோமினை காப்பிராக மாற்றுவதற்கு முயற்சி செய்வான் குப்ரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்வான் அதில் தோல்வி கண்டால் இரண்டாவது கட்டத்திற்கு வருவான் அல் கபாயிர் பெரும் பாவங்களை செய்ய வைப்பான் அதற்கும் முடியாது என்றால் மூன்றாவது கட்டத்திற்கு வருவான் அஸ்வகாயிர் சிறிய பாவங்களை செய்ய வைப்பான் அதற்கும் முடியாதா நன்மையோ பாவமோ கிடைக்காத விடயங்களில் ஈடுபட வைப்பான் அதற்கு முடியாதா எந்த அமலை செய்தால் குறைவான நன்மைகள் கிடைக்குமோ அப்படியாப்பட்ட அமல்களை செய்ய வைப்பான் அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமல்களை செய்ய விடமாட்டான் தடுப்பான் அதற்கு முடியாதென்றால் அவனுடைய கடைசி கட்டம் அந்த சாலிஹான முக்மீனான நல்ல எதிராக மக்களை படைப்பிடங்களை தூண்டிவிடுவான் அதனால தான் நீங்கள் பார்ப்பீர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களுக்கு மற்ற மக்களினால் பல சோதனைகள் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதற்கு காரணம் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் தான் கடைசி கட்டம் வந்தால் சந்தோஷப்படுங்கள் சந்தோஷப்படுங்கள் மற்ற அனைத்து கட்டத்திலையும் சேர்த்தான் என்னிடத்தில் தோல்வி அடைந்து விட்டான் குப்ரை என்னிடத்தில் நுழைக்க முடியாமல் போய்விட்டான் பெரும் பாவத்தை செய்ய வைக்க முடியவில்லை சிறிய பாவத்தை செய்ய வைக்க முடியவில்லை எந்த அமல் செய்தால் கூடுதல் நலன்கள் கிடைக்குமோ அப்படியாப்பட்ட அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது அதனால தான் கடைசி கட்டத்தில் நான் இருக்கிறேன் மக்களினால் பக்கத்து வீட்டுக்காரர்களால் குடும்பத்தினர்களால் எனக்கு சோதனைகள் கஷ்டங்கள் வருகிறது கணியமான சகோதரர்களே பெரியோர்களே எங்கு ஆரம்பித்து எங்கு போய் முடியும் அதனுடைய ஆரம்பம் எங்கே தீர்ச்சை எங்கே ஆரம்பிப்பது உதோவில் டாக்டர் அப்துல்லா சதஹான் ரஹமத்துல்லாலை எழுதுகிறார்கள் ஆரம்பமாகும் எங்களுடைய கருத்து பிரகாரம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வஸ்வாசுடைய ஆரம்பம் வித்தியாசப்படலாம் சிலருக்கு தொழுகையில் உண்டாகலாம் சிலருக்கு புதோவில் சிலருக்கு பிரதான குளிப்பில் சிலருக்கு அகைதாவுடைய விஷயத்தில் எது எப்படி இருந்தாலும் வஸ்வாசுடைய தீர்ச்சை ஒன்றுதான் ஷரியத்துடைய விஷயத்தில் அகைதாவில் சந்தேகத்தை கொண்டு வருவோம் நான் பின்பற்றக்கூடிய மார்க்கம் பொய்யாக இருக்குமோ பட்ட சிந்தனைகள் வந்து சேரும் குப்புறக்கு போய் சேருவான் உலகத்துடைய விடயத்தில் மனைவியை தலாக் சொல்லும் வரை கொண்டு போய் சேர்க்கும் ஏன் சந்தேக சந்தேகம் பஸ்வாஸ் என்றால் சந்தேகம் மனைவி திரும்பினாலும் சந்தேகம் பார்த்தாலும் சந்தேகம் போனாலும் சந்தேகம் வந்தாலும் சந்தேகம் தலாக்கில் போய் முடிக்கும் முடியும் கடைசியாக அவருக்கு ஆகிரமும் இல்லை உலகமும் இல்லை கனிமான சகோதரர்களே பெரியோர்களே வஸ்வாசை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அல் வஸ்வாசுல் சிக்ரி சிந்தனை ரீதியான வஸ்வாஸ் இதுவரை நான் சொன்ன அனைத்துமே சிந்தனை ரீதியான வஸ்வாஸ் இதை எப்படி சுகமாக்குவது சிந்தனை ரீதியான வஸ்வாஸ் வரும் போதே இதற்குண்டான முதல் இலாஜ் வைத்தியம் சல்லல்லாஹ் சொன்னார்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் கணக்கெடுக்காதீர்கள் கணக்கெடுக்க கூடாது சிந்தனையை வேறு பக்கத்தின் பக்கம் திசை திருப்ப வேண்டும் அதற்கு பின்னால் அழுது பில்லாஹி மினஷை என்று இடது பக்கம் மூன்று முறைகள் துப்ப வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே அது மட்டும் இல்லாமல் காலை மாலையுடைய அவுராதுகள் இருக்கிறது اللهم انت ربي لا اله الا هو عليه توكلت وهو رب العرش العظيم ما شاء الله كان ولم يشاء لم يكن لا حول ولا قوه الا بالله العلي العظيم என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த துஆவை ஓதினால் காலையில் அடுத்த நாள் காலை வரை எந்த ஒரு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் வரமாட்டாது بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الارض ولا في السماء وهو السميع العليم இந்த துவாவை காலையிலேயும் மாலையிலேயும் மூன்று மூன்று முறைகள் ஓதினால் எந்த ஒரு தீங்கும் வராமல் அல்லாஹு எங்களை பாதுகாப்பான் அழுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று பத்து முறைகள் ஓதினால் எங்களை ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை நியமனம் செய்வான் இருபது முறைகள் ஓதினால் ரெண்டு மலக்குமார்கள் முப்பது முறைகள் ஓதினால் மூன்று மலக்குமார்கள் நூறு முறைகள் ஓதினால் பத்து மலக்குமார்கள் எங்களுக்கு பொறுப்பு சாட்டப்படுவார்கள் கனியமான சகோதரர்களே பெரியோர்களே இரண்டாவது வகை வஸ்வாஸ் அல் வஸ்வாசுல் உணர்வு ரீதியான வஸ்வாஸ் நெஞ்சி வலிக்கிறது போல இருக்கும் வயிறு வலிக்கிற போல இருக்கும் தலை வலிக்கிற போல இருக்கும் எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்திருப்பார் சித்த வைத்தியம் வேணுமா யூனானி வேணுமா ஆயுர்வேதம் வேணுமா எத்தனையோ ஹசரத் மாநிலத்தில் கூட போயிருப்பார்கள் ஆனால் ஷிஃபா கிடைக்கல ஷிஃபா கிடைக்கவும் மாட்டாது அதற்குண்டான வைத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கனியமான சகோதரர்களே பெரியவர்களே அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் உடம்பை அசைக்க வேண்டும் சோம்பலை முறிக்க வேண்டும் வேறு வேறு வேலைகளில் ஈடுபட வேண்டும் சிந்தனையை மாற்ற வேண்டும் நாம் சிந்தனையை மாற்றவில்லையா எத்தனை ஹதரத்திடத்தில் போனாலும் சரி எத்தனை டாக்டரிடத்தில் போனாலும் சரி ஒரு நாளும் ஷிஃபா என்பது கிடைக்கவே மாட்டாது குளிரான தண்ணீர் மூலமாக குளிக்க முடியுமா தாராளமாக குளிக்கலாம் குளிரான தண்ணீரை குடிக்க முடியுமா அதுவும் ஷிஃபா தான் கனியமான சகோதரர்களே பெரியோர்களே வஸ்வாஸ் என்ற நோயினால் பாதிக்கப்பட்ட அநேகமான மனிதர்கள் சலசுல் பவுல் சிறுநீர் சொட்டு வடிவதனுடைய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் சிறுநீர் வந்துருமோ வந்துருமோ வந்துருமோ என்று நினைக்கும் போது உண்மையாகவே வந்துவிடும் கனிமான சகோதரர்களே இப்பொழுது சயின்ஸ் உறுதிப்படுத்துகிறது இது உண்மையாகவே நடக்கும் பிளடி மேரியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கிலாந்தில் வாழ்ந்த ஒரு பெண் ஒரு அரசி கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறாம் ஆண்டு பிறந்த அவள் தந்தை ஹென்ரிக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தார் மக்கள் இதுதான் முதன் முதலாக ஒரு பெண் அரசியை பார்க்கிறார்கள் அவள் பார்ப்பதற்கும் அலங்கோலமானவள் மக்கள் வெறுத்தார்கள் அதனால் மன உளைச்சலுக்கு ஆளானார் அவள் நினைத்தால் இந்த இடத்தில் ஒரு ஆணை வைத்து விட்டால் நான் ஒரு திருமணம் செய்வோம் இஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு வாலிபனை திருமணம் செய்தார் வாலிபனை அரசனாக நியமனம் செய்தார் அந்த வாலிபன் பணத்திற்காகவே திருமணம் செய்தவன் காலப்போக்கில் மனைவியை வெறுக்க ஆரம்பித்தான் மக்கள் இன்னும் கேவலமாக பேசினார்கள் கணவனுக்கே பிடிக்காத பெண் அதற்கு பின்னால் நினைத்தால் நான் ஒரு வாரிசை பெற்றெடுத்தால் அந்த வாரிசை இந்த சிம்மாசனத்தில் அமர வைக்கலாம் அரசனாக ஆக்கலாம் இப்பொழுது அவளுக்கு ஆசை ஆர்வம் எனக்கு குழந்தை கிடைக்க வேண்டும் குழந்தை கிடைக்க வேண்டும் கொஞ்ச நாட்களுக்கு பின்னால் வைராப்பிரியோ வீங்கி வந்தது பிரெக்னன்ட் எல்லா அடையாளங்களும் அவளுக்கு வெளிப்பட்டது மக்களும் சந்தோஷப்பட்டார்கள் இவளும் சந்தோஷப்பட்டால் குழந்தை கிடைக்கப் போகிறது என்று பத்து மாதங்கள் பதினோரு மாதங்கள் பன்னெண்டு மாதங்கள் ஆனதற்கு பின்னால் வயிறு அப்படியோ சுருங்கிவிட்டது உறுதியானது குழந்தைக்கு உண்டான எந்த ஒரு அறிக்கையும் இல்லை இரண்டாவது முறையும் இதே மாதிரியானது இதற்கு சொல்வார்கள் பேண்டம் பிரெக்னன்சி ஒரு மெடிக்கல் கண்டிஷன் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் காய்ச்சல் வருமோ வருமோ வருமோ என்று நினைத்தால் வரும் சிறுநீர் வந்துருமோ வந்துருமோ என்று நினைத்தால் வரும் நெஞ்சி வலிக்குமோ வலிக்கும் என்று நினைத்தால் வலிக்கும் கனியமான சகோதரர்களே பெரியோர்களே இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட அநேகமான மனிதர்கள் தொழுகைக்காக மிக சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற மனிதர்களை நீங்கள் சந்தித்திருந்தால் அவர்களுடைய வருத்தங்கள் உங்களுக்கு விளங்கும் இதற்குண்டான வைத்தியங்களை சரியான முறையில் செய்யுங்கள் கனியமான சகோதரர்களே இது போன்ற மனிதர்களை நான் நிறைய கண்டிருக்கிறேன் நீங்களும் கண்டிருப்பீர்கள் ஒரு வாலிபர் சொல்கிறார் நான் பிரதான குளிப்போம் ஒரு மனசியானத்துக்கு மேலாக நான் குளிக்கிறேன் என்னுடைய உடம்பில் பல பகுதிகளில் காயங்கள் ஏன் கழுவும் போது பட்டதோ தெரியாது பட்டதோ தெரியாது என்று தேய்த்து தேய்த்து உடம்பு முழுக்க காயங்கள் அவர் சொல்கிறார் நான் திருமணம் செய்ய மாட்டேன் எனக்கு அது கஷ்டம் நீயத்து வருது இல்ல பிரதான குளிப்பு குளிக்கும் போது நீயத்து வைப்பதற்கு அரை மணிக்காலங்கள் போகிறது கண்ணியமான சகோதரர்களே ஷாபி மதுகபில் உறுதியான ஒரு சத்துவா இருக்கிறது பயங்கரமாக பாதிக்கப்பட்டவர்கள் நான்கு மதுகளிலேயும் எதை லேசானதோ அதை எடுத்துக்கொள்ளலாம் ஹனபி மதுவில் நீயத்து தேவையில்லை ஒரு மனிதர் ஜுனுபாலி பாதையில் சென்று கொண்டிருக்கிறார் வலி கால் தவறி ஆற்றையில் விழுந்து விட்டார் அவருடைய பரவான குறிப்பு நிறைவேறிவிடும் நீயத்து தேவையில்ல ஹனபி மதுகபின் பிரகாரம் அவர் நீயத்து வைக்காமல் குளித்தாலும் அவருடைய குளிப்பு கூடும் எனவே கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே நீயத்து அவசியம் அல்ல வசோசையினால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைவர்களுக்கும் அல்ல முறையில் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வயதாளி அடிக்கடி நாம் அவரை சந்திப்போம் அவர் பைத்துல் ஹலாவுக்கு போனால் பின்பகுதி அப்படியோ நலைந்திருக்கும் ஏன் பைசுல் ஹலாவுக்கு போனால் சந்தேகம் உடம்புல தெரித்ததோ தெரியாது ஒவ்வொரு முறையும் பின்பகுதி அப்படியோ கழிவு கொண்டுதான் வருவார் எந்த நேரமும் மன உளைச்சல்லையே இருப்பார் தக்பீர் கட்டும் போது விட்டு விட்டு பத்து முறையாவது தக்பீரை கட்டுவார் அத்தையாசு வராது முழு தப்புக்கும் கேட்கும் அத்த அத்த என்ற வார்த்தை கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே நீண்ட ஒரு தலைப்பு இந்த நோயுடைய அறிகுறிகள் எங்களிடத்தில் இருந்தாலும் அதற்குண்டான வைத்தியங்களை இப்பொழுதையே செய்து கொள்வோம் இல்லை என்றால் இதனுடைய தீர்ச்சி மிக பயங்கரமானது கடைசியாக போய் நிற்கும் ஈமான்ல சந்தேகம் கொள்கையில சந்தம் சந்தேகம் அகைதாவில் சந்தேகம் பயங்கரமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படலாம் கணியமான சகோதரர்களே பெரியோர்களே குரானுடைய ஆரம்பம் ஷைத்தானை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் குரானுடைய கடைசி மின் ஷர்ரில் வஸ்வாஸ் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் தீய எண்ணங்களுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் செய்கிறேன் ஆரம்பமும் கடைசியும் இருந்தால்தான் நடுப்பகுதியை அமல் செய்யலாம் இல்லை என்றால் ஷெய்தான் நன்மைகளை செய்ய விடமாட்டான் எங்களை தடுத்து கொண்டே இருப்பான் எனவே கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே ஈமானுடைய மோமீன்களுடைய முதல் விரோதி நஃப் இரண்டாவது ஷைபான் மூன்றாவதும் நான்காவதும் யூத கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களை விட யூதர்கள் மிக பயங்கரமானவர்கள் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடியவர்கள் அல்லாஹு தலா குரான் சொல்கிறான் لتجدن أشد الناس عداوة للذين آمنوا اليهود والذين أشركوا விசுவாசம் கொண்ட மக்களுக்கு மனிதர்களிலேயே மிக பயங்கரமான விரோதிகள் முதலாவது யூதர்கள் யூதர்களோடு சண்டை போடுமாறு அல்லாஹால சொல்லவில்லை யூதர்களோடு பகமை வைக்குமாறு சொல்லவில்லை அவர்கள் உங்களோடு பகமை வைப்பார்கள் என்பதை அல்லாஹூ தாலா தெரிவுபடுத்துகிறான் யூதர்கள் எங்களுடைய பகைவர்களாக எப்பொழுதுமே இருப்பார்கள் ஒவ்வொரு ரக்காத்திலேயும் நாம் ஓதுகிறோம் துவா செய்கிறோம் غير المغضوب عليهم ولا الضالين நேரான வழியை எங்களுக்கு காட்டிவிடு யாருக்கு நீ அருப்பாளிச்சாயோ அப்படியாப்பட்ட வழியை எங்களுக்கு காண்பித்து விடு யூத கிறிஸ்தவர்களுடைய வழியை எங்களுக்கு காண்பித்து விடாதே அம்மாவுடைய கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யூதர்கள் வழிகட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்களுடைய வழியை எங்களுக்கு தந்து விடாதையாம் என்று ஒவ்வொரு ரக்காசிலையும் நாம் துவா செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹூ தாலா செல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களில் மிக முக்கியமான ஒரு பாடம் தான் நபியே யோத கிறிஸ்தவர்கள் உங்களை ஒரு நாளும் பொருந்திக் கொள்ள மாட்டார்கள் உங்களை ஒரு நாளும் விரும்ப மாட்டார்கள் அவர்கள் உங்களை விரும்ப வேண்டுமா அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அவர்களுடைய கொள்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் உங்களை விரும்புவார்கள் என்று அல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே யூதர்கள் யார் தெரியுமா அல்லாஹுவை குறை சொன்னவர்கள் அல்லாஹுவை குத்து காட்டியவர்கள் அல்லாஹுவை கேவலமாக பேசியவர்கள் மூசா அலை இஸ்லாம் பிராவனோடு யுத்தம் செய்வதற்காக வேண்டி யூதர்களை அழைத்தார்கள் யூதர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்கள் நாம் இருக்கிறோம் நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்கள் நாம் யுத்தத்துக்கு வரமாட்டோம் என்று சொன்னார்கள் கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே இது மட்டுமா யூதர்கள் அல்லாஹுவை கஞ்சன் என்று சொன்னார்கள் அல்லாஹுவை கஞ்சன் என்று சொன்ன யூதனை அவ்வக்கர் சித்தே கருதையாளன் கண்ணத்தில் அறைந்தார்கள் அல்லாஹு தலா குரான் வசனத்தை இறக்குகிறான் வக்காலத்தில் அல்லாஹுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது என்று யூதர்கள் சொல்கிறார்கள் அல்லா கஞ்சன் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் தான் கஞ்சன் கஞ்சர்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையின் மூலமாக அவர்கள் லான செய்யப்பட்டு விட்டார்கள் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள் குரானுடைய ரெண்டு இடங்களில் அவர்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹுக்கு குழந்தை இருப்பதாக சொன்னார்கள் வகாலத்தில் அல்லாஹுடைய மகன் என்று சொன்னார்கள் அல்லாஹு தலா குழந்தையை எடுத்துக் கொண்டதாக சொன்னார்கள் குழந்தை இருப்பதென்றால் மனைவி இருக்க வேண்டும் அல்லாஹின் பக்கம் மனைவியை குழந்தையை நிஸ்பத் செய்தார்கள் இணைத்தார்கள் பதில் சொல்கிறான் எடுத்துக்கொள்ளவில்லை அவன் பரிசுத்தமானவன் குழந்தையை எந்த ஒரு தேவையும் அவனுக்கு கிடையாது லம் அவன் யாரையும் பெற்றிருக்கவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு குழந்தைகளும் கிடையாது பெற்றோர்களும் கிடையாது கனியமான சகோதரர்களே பெரியோர்களே யூதர்கள் முதலாவது அல்லாஹுடைய விரோதி அதற்கு பின்னால் ரசோல்மார்கள் நபிமார்களுடைய விரோதிகள் லட்சக்கணக்கான ரசூல்மார்களை நபிமார்களை கொலை செய்தார்கள் ஜக்கரை அலஹி இஸ்லாம் அவர்களை கொலை செய்ய வந்ததும் அவர்கள் தான் ஐசா இஸ்லாம் அவர்களை கொலை செய்ய வந்ததும் அவர்கள் தான் ஈசா இஸ்லாம் அவர்களை கொலை செய்ய வரும் போது அல்லாஹு வானத்தின் பக்கம் அவர்களை உயர்த்தி கொண்டார் ஈசா அலி இஸ்லாமுடைய வாக்கில் வடிவத்தில் இருந்த ஒரு மனிதரை கொலை செய்தார்கள் وما قتلوه وما صلبوه ولكن شبك لهم அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் கொலை செய்யவும் இல்லை சிலுவையில் அறையவும் இல்லை கனிமான சகோதரர்களே பெரியோர்களே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு பெயர் தான் இஸ்ராயில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தைகளுக்கு தான் பனு இஸ்ராயில் என்று சொல்லப்படும் பனோ வேல்களுக்கு அல்லாஹூ தாலா லட்சக்கணக்கான நபிமார்களை அனுப்பினார் அதில் ஒருவர் தான் நபி மூசா அலிஹி சலாம் மூசா அலிஹி சலாம் அவர்களை தவிர பல லட்சக்கணக்கான நபிமார்களை கொலை செய்து அவர்களுடைய ரத்தத்தை ஓட்டியவர்கள் தான் இந்த யூதர்கள் சொல்லமாக அவர்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்தார்கள் ஒரு யூதன் சல்லல்லா அலிஸ்வர்களை பார்த்து சொன்னான் அஸ்ஸாமு என்று என்று என்றால் மௌத்து உண்டாகட்டும் ஆயிஷா கோபப்பட்டார்கள் சொன்னார்கள் என்பது உண்டாகட்டும் யூதர்கள் செய்த அநியாயங்கள் சுபஹானல்லா சல்லல்லா அலைஹி சேர் சூனியம் செய்தார்கள் நோயினால் செல்லுவாக அவர்கள் அவதிப்பட்டார்கள் கஷ்டப்பட்டார்கள் துரித்துரித்து போனார்கள் அல்லாஹு தாலா ஒரு சில சூறாக்களின் மூலமாக நபிசல்லாஹ் அலிஸ்லாம் கொடுத்தார் சல்லாஹ் அவர்கள் ஹைபர் யுத்தத்தில் இருந்து திரும்பும் போது நஞ்சு கொடுத்தார்கள் சல்லாஹ் அலஹி செல்லம் ஆட்டினுடைய முன்னங்காலை விரும்பி சாப்பிடுவார்கள் அதில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள் அலிஹஸ்லாம் அவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள் ஒன்றை மட்டும் சொல்லலாம் சக்கராத்தில் இருக்கும் போது ஆயிஷா சித்திகாரத மடியில் இருக்கிறார்கள் சொன்னார்கள் ஆயிஷா ஹைபரோட யுத்தத்தில் நான் சாப்பிட்ட நஞ்சினுடைய வருத்தங்களை உணர்ந்து கொள்கிறேன் அதனால தான் சில உலமாக்கள் சொல்கிறார்கள் சல்லல்லாஹ் அலிவசனமுடைய மவுத் சாதாரண ஒரு மவுத் அல்ல அது ஷஹாதத் யூதர்கள் நஞ்சு கொடுத்து கொலை செய்தார்கள் எங்களுடைய உயிரை விட மேலான செல்லமாக அழகி வசல்லம் அவர்களை யார் கொலை செய்தார்களோ அவர்களை தான் நாம் ரோல் மொடலாக எடுத்துக்கொள்கிறோம் அவர்களை போன்ற ஹயாத்தை அவர்களை போன்ற ஆடைகள் அவர்களை போன்ற ஷூ அவர்களை போன்ற வாழ்க்கை நடைமுறைகள் கனிமான சகோதரர்களே ரபியலவல் மாதம் வந்தால் நபி ஹெப்பொன் நபி என்று பேசுகிறோம் ஆனால் யார் சொல்லமாக அவர்களை கொலை செய்தார்களோ அவர்களை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் சொல்லமாக அலைவசனார்கள் சொன்னார்கள் அவர்களை ஜான் ஜானாக நீங்கள் பின்பற்றுவீர்கள் மூலம் மூலமாக பின்பற்றுவீர்கள் ஒரு உடம்பினுடைய பொந்துக்குள் அவர்கள் போய் சேர்ந்தாலும் நீங்களும் அதற்குள்ளால் போய் சேர்வீர்கள் ஏன் சொல்லமாக அலிஸ்லம் உடம்பினுடைய பொந்தை சொன்னார்கள் உலகத்திலேயே ஆக துர்நாற்றமுடைய இடம் அதுதான் அதற்குள் அவர்கள் போனாலும் நீங்களும் போவீர்கள் கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே சிலருக்கு யூத கிறிஸ்துவர்களை எதிர்த்து பேசினால் பிடிக்காது கேட்பார்கள் ஏன் அதற்கு இப்படி பேசுறீங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாது எல்லா மக்களோடும் சேர்ந்து போகணும் என்று சொல்வார்கள் யாரையும் கட்டி போட்டு நாங்க பயான் பண்ணல தாராளமாக கேட்கிறா கேட்கலாம் இல்லைண்டா போகலாம் செல்லமாக சொன்னார்கள் எந்த ஒரு கூட்டத்தை யார் விரும்புவாரோ அந்த கூட்டத்தோடையே தான் அவர் கிராமத்துடைய நாளையில் இருப்பார் அவர்களை நாம் நேசித்தால் அவர்களுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டால் கிராமத்துடைய நாளையில் அவர்களோடு நாம் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம் கனியமான சகோதரர்களே அவர்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கலாம் ஸ்மார்ட்டாக இருக்கலாம் கண்ணியமாக பேசலாம் ஆனால் முஸ்லிம்களுடைய விரோதிகள் எங்களுடைய விரோதிகள் இதை நான் சொல்லல குரான் சொல்கிறது அசஜிதன்னா அல் மோமியன்களுக்கு விசுவாசிகளுக்கு மிக பெரும் விரோதிகள் யூதர்கள் தான் ஒவ்வொரு ரகத்திலையும் பாதுகாவல் செய்கிறோம் வழிகளை சந்தவிடாது என்று நாம் துவா செய்து செய்து அவர்களுடைய வழிகளை தான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் கனியமான சகோதரர்களே பெரியோர்களே செல்லம்பா பலேசனுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும் போது அவர்கள் செய்த மோசடி அநியாயங்கள் அட்டுழியங்களை தெளிவாக எங்களால் புரிந்து கொள்ளலாம் பதிலுடைய யுத்தம் முஸ்லிம்களுக்கு மிக பெரும் வெற்றி ஈடு கொடுக்க முடியாத வெற்றி குறைச்சிகளோடு முஸ்லிம்கள் மோதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் யூதர்களுக்கு முஸ்லிம்களின் மீது பொறாமை குறைச்சிகளோடு யுத்தம் செய்து அவர்கள் வெற்றி கொண்டு விட்டார்களே அந்த பொறாமையை ஒரு சில போது வெளிப்படுத்தவும் செய்தார்கள் செல்லமாக அழைத்து செல்லுமார்கள் அந்த யூதர்களை அழைத்து ஒரு சிறிய உபதேசம் செய்தார்கள் யா மாஷர் யூதர்களே அஸ்மிமோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரியும் நான் தான் அல்லாஹுடைய ரசூல் என்று உங்களுடைய வேதத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது இருந்தாலும் மறுக்கிறீர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் குறைஷிகளுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உங்களுக்கு வரும் அதற்கு அந்த யூதர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா முகம்மத் யுத்தத்துடைய அடிப்படை அறிவே இல்லாத மக்களோடு யுத்தம் செய்துவிட்டு பெருமை பேச வேண்டாம் எங்களோடு யுத்தம் செய்தால் நாம் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் சல்லல்லா அலிவசலம் எதுவுமே சொல்லவில்லை போய்விட்டார்கள் கொஞ்ச நாட்களுக்கு பின்னால் ஒரு சம்பவம் நடக்கிறது ஒரு முஸ்லிம் பெண் தன்னை முழுமையாக மறைத்துக் கொண்டு ஜில்பாப் அணிந்து கொண்டு பனு கைனுகா என்ற சந்தைக்கு பிசினஸுக்காக வேண்டிய ஒவ்வொரு நாளும் செல்வார் அங்கிருந்த யூதர்கள் இந்த பெண்ணை பரிகாசம் செய்தார்கள் கேலி செய்தார்கள் முகத்தை திறந்து காட்டுமாறு சொன்னார்கள் இந்த பெண் மறுத்தார் ஒரு நாள் அந்த பெண் அமர்ந்திருக்கும் போது ஒரு யூதன் என்ன செய்தான் ஆடையுடைய கீழ்ப்பகுதியை எடுத்து மேல் பகுதியோடு கட்டிவிட்டார் அந்த பெண் எழும்பும் போது பின்பகுதி அப்படியோ விளங்கியது அனைவர்களும் சிரித்தார்கள் கேலி செய்தார்கள் இதை கண்ட ஒரு முஸ்லிம் பாயின் அந்த யூதனை கொலை செய்து விட்டார் அங்கிருந்த யூதர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த முஸ்லிமை கொலை செய்து விட்டார்கள் கொலை செய்யப்பட்ட முஸ்லிமுடைய குடும்பத்தினர்கள் சொல்லம்பாக வலையத்தில் வந்து சொன்னார்கள் யார் சுதந்தா இப்படியாப்பட்ட பிரச்சனை நபி அவர்கள் கோபப்பட்டார்கள் கோபப்பட்டார்கள் யூதர்கள் முஸ்லிம்களோடு சக்தி ஒப்பந்தம் செய்தவர்கள் சல்லல்லாஹ் அலிஸ்லாம் படையை தயாரித்து சென்றார்கள் பனு கைனுக்காவுடைய யூதர்கள் கோட்டைக்குள்ளால் ஒளிந்து கொண்டார்கள் யூதர்கள் மிக பெரும் கோலைகள் குரான் அதை தான் சொல்கிறது உனக்கும் ஜமியா அவர்கள் அனைவர்கள் முகலோடு யுத்தம் ஒரு நாளும் செய்ய மாட்டார்கள் அப்படி செய்வதென்றால் இல்லாபி புறம் கோட்டைகளுக்குள்ளால் இருந்து சிவர்களுக்கு பின்னால் இருந்து தான் உங்களோடு யுத்தம் செய்வார்கள் நேரடியாக ஒரு நாளும் யுத்தம் செய்ய மாட்டார்கள் ஆனால் அவர்கள் புத்திசாலிகள் சுற்றுச்சூழல்களை அவர்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வார்கள் அவர்கள் யுத்தத்துக்கு முன்வர மாட்டார்கள் கனிமான சகோதரர்களை அழைத்து செல்லும் அவர்கள் பனோகைனுக்காவுடைய யூதர்களை மதினாவை விட்டு விரட்டிவிட்டார்கள் நான்காம் ஆண்டு ஒரு முஸ்லிமான மனிதர் பனன் நுபைர் கோத்திரத்தை சேர்ந்த இரண்டு யூதர்களை தவறுதலாக கொலை செய்து விட்டார் மற்றும் சில சகாபாக்களை அழைத்துக் கொண்டு அந்த கொலை செய்யப்பட்ட யூதர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு ஏதாவது பணங்கள் உதவிகா உதவியாக கொடுப்பதற்காக வேண்டி சல்லல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் வருணபை கோத்திரத்தை சார்ந்தவர்களுடைய வீடுகளுக்கு சென்றார்கள் அவர்கள் சல்லல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை நல்ல முறையில் வரவேற்றார்கள் கண்ணியப்படுத்தினார்கள் ஆனால் பின்னால் சூழ்ச்சி செய்தார்கள் நபி அவர்களை எப்படியாவது நாம் கொலை செய்ய வேண்டும் எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் கல்லை தலையில் போட்டு கொலை செய்வோம் என்று மஷனா செய்கிறார்கள் கனியமான சகோதரர்களே ஒருவன் அந்த பொறுப்பையும் எடுக்கிறான் அம்ருவன் ஜஹாஷ் என்பவன் சொல்கிறான் நான் தலையில் கல்லை போட்டு கொலை செய்கிறேன் ஜிப்ரீல் அலஹி இஸ்லாமர்கள் வந்து சொல்கிறார்கள் யார் சூழந்தா இப்படியாப்பட்ட சூழ்ச்சி நடக்கிறது சல்லதா அலி உடனே எழுந்தார்கள் மதினாவுக்கு வந்தார்கள் வந்து சஹாபாக்கிரத்தில் சொன்னார்கள் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்ச்சி நடந்து விட்டது என்ன செய்வது சஹாபாக்கள் கோவப்பட்டார்கள் யுத்தத்துக்காக தயாரானார்கள் செல்லமாக அலைஹி வசல்லம் ஒரு செய்தியை அனுப்பினார்கள் அந்த தூதுவர் வருணுபயர் யூதர்களிடத்தில் சொன்னார் சல்லமாக செல்லம் அவர்கள் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் நீங்கள் மோசடி செய்து விட்டீர்கள் அதனால் இந்த ஊரை விட்டும் போய்விட வேண்டும் இந்த ஊரில் இருக்கிறால் உங்களால் இருக்க முடியாது பத்து நாட்கள் அவகாசம் தருகிறோம் பத்து நாட்களுக்கு பின்னால் இந்த ஊரில் இருந்தால் உங்களுடைய தலைகள் வெட்டப்படும் பனன் முபைர் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் பயந்து விட்டார்கள் இடத்தை காலி பண்ணுவதற்கு அனைத்தையுமே கட்டினார்கள் இந்த நேரத்தில் இபுனு சலூல் ரயிசுல் முனாபியத்தை முனாஃபிகளுடைய தலைவன் இபுனு சலூல் வந்து சொன்னான் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் யுத்தத்துக்கு தயாராகுங்கள் நபியவர்களை எதிர்த்து நில்லுங்கள் யூதர்கள் அப்படி இருந்து விட்டார்கள் செல்லம்பா பலிசனுடைய படை வருகிறது யூதர்கள் கோலைகளாச்சே அவர்கள் எப்போது யுத்தம் செய்தார்கள் கோட்டைக்குள்ளால் போய் ஒளிந்து கொண்டார்கள் கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டார்கள் கெஞ்சினார்கள் எங்களை விட்டுவிடுங்கள் நாங்கள் ஏதாவது ஒரு பகுதிக்கு போய் சேர்கிறோம் சல்லம்பா பலிஸ்லாம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் ஒரு சில யூதர்கள் ஹைபருக்கு போனார்கள் இன்னும் ஒரு சில யூதர்கள் ஷாமுக்கு போய் சேர்ந்தார்கள் கனியமான சகோதரர்களே பெரியவர்களே பனு கைனுகா பனு நுகை இந்த ரெண்டு கோத்திரத்தையும் செல்லம்மா அலிஸ்லாம் அவர்கள் மதினாவிலிருந்து விரட்டியதற்கு பின்னால் இந்த யூதர்கள் பிளான் பண்ணினார்கள் நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும் அவருடைய ஆட்சியை இல்லாமலாக்க வேண்டும் அதற்காகவே மக்காவுக்கு சென்றார்கள் அங்க இருக்கக்கூடிய குறைச்சிகளிடம் உதவி கேட்டார்கள் நாம் செல்லம்மா அலிஸ்லாமர்களுக்கு எதிராக யுத்தம் செய்வோம் அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள் ரத்துபான் கோத்திரத்துக்கு வந்தார்கள் ரத்துபானிடமும் உதவி செய்தார்கள் பெரும் ஒரு கூட்டம் தயாராகிறது முஸ்லிம்களுக்கு தாக்குதல் செய்வதற்கு அவர்களுக்கு செய்து வருகிறது பெரும் ஒரு கூட்டம் முஸ்லிம்களை தாக்குவதாக என்று சஹாபாக்களை ஒன்று கூட்டி மஷூரா செய்தார் சல்மான் பாலசி ரதையெல்லாம் சொன்னார்கள் யார் சுலம்பா நாம் ஹந்தர் மதீனாவை சூழ பாரிய குழிகளை தோண்டுவோம் நீளமான அகலமான அவர்களால் தாண்ட முடியாது செல்லதா பலிவு செல்லும் இந்த மஷூராவை ஏற்றுக்கொண்டார்கள் குழியில் தோண்டுவதனுடைய வேலைகளை பார்த்தார்கள் செல்லதா பழைய உட்பட எதிர்படை வருகிறது கிட்டத்தட்ட பத்தாயிரம் போராளிகள் வருகிறார்கள் பத்தாயிரம் குப்பார்கள் வருகிறார்கள் முஸ்லிம்கள் வெறுமனே மூவாயிரம் இருந்தாலும் அவர்களால் சந்தத்தை கடந்துவிட முடியாது கஷ்டப்பட்டார்கள் சிலர் முயற்சி செய்தார்கள் அவர்களும் வபாத்தாகிவிட்டார்கள் முஸ்லிம்கள் பாதுகாப்பாக மதினாவுக்குள்ளேயே இருந்தார்கள் இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு அந்த நாட்கள் சோதனைக்குரிய நாட்களாக தான் இருந்தது கடினமான குளிர் சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை முஸ்லிம்கள் கஷ்டத்துக்கு மத்தியில் இருந்தார்கள் குரான் சொல்கிறது அந்த நேரத்தில் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள் கவலையோடு துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கஷ்டங்கள் முஸ்லிம்களை விட்டு நீங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் செய்து வருகிறது பனு குறைதாவுடைய யூதர்கள் சக்தி ஒப்பந்தத்தை ஒப்பந்தத்தை மீறிவிட்டார்கள் எதிர்ப்படையோடு சேர்ந்து விட்டார்கள் மோசடி செய்தார்கள் அவர்கள் முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர்களை அழிக்க முடியாது ஒரு கூட்டு படை சேரும் போது அதோடு இவர்களும் சேர்ந்து கொண்டார்கள் சல்லவாஹர்கள் கோபப்பட்டார்கள் அல்லாஹிடத்தில் அதிகமாக துவா செய்தார்கள் அல்லாஹு தாலா உதவியை கொடுக்கிறான் எதிர்ப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் மறைமுகமாக வந்து செல்லமாக சொன்னார் யார் அசுரல்லா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் செல்லமாக சொன்னார்கள் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விடயம் யாருக்கும் தெரியாது அல் ஹர்பு போர் என்பது மோசடி போரில் பொய் செல் காலத்தில் பொய் சொல்லலாம் மோசடி செய்யலாம் சல்லாஹ் இந்த விஷயத்தை அந்த மனிதருக்கு சொல்லி அனுப்பினார்கள் அவர் என்ன செய்தார் யூதர்களிடம் போய் சொன்னார் குறைஷிகள் உங்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் அவர்களை நம்ப வேண்டாம் அவர்களிடம் இருந்து அடமானமாக அவர்களை மிக கண்ணியமான ஒரு சிலரை எடுத்துக்கொள்ளலாம் புரட்சியிடம் வந்து சொன்னார் யூதர்கள் உங்களில் சிலரை எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து தப்ப பார்க்கிறார்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் யூதர்கள் குறைச்சியிடத்தில் சில கண்ணியமான மக்களை அடமானமாக கேட்கிறார்கள் குறைச்சிகள் மறுத்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஆரம்பமாகிறது அவர்களுக்குள்ள சண்டை போட்டுக் கொண்டார்கள் அனைத்து கூட்டமும் பிரிந்து சென்று விட்டது சொல்லமா செல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் ஆறுதல் அடைந்தார்கள் யுத்தம் முடிந்து விட்டது என்று ஜிப்ரி நாளைக்கு இஸ்லாம் அவர்கள் வந்து சொல்கிறார்கள் யா வசூலம்மா வாளை நீங்கள் வைத்து விட்டீர்களா மலக்குமார்கள் இன்னும் வாளை வைக்கவில்லை யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறார்கள் செல்லமாக அழகு செல்லம் அவர்கள் உடனே அலான் செய்தார்கள் மன் கான சாமியான் முசியன் பலா யுசல்லி அன்னல் அசுர இல்லா பனிய குறைதா யாரெல்லாம் கேட்டு வழிபடக்கூடியவெல்லாம் இருப்பீர்களோ நீங்கள் அனைவர்களும் பனு குறைதாவில் தான் அசரை சொல்ல வேண்டும் அவர்கள் எங்களுக்கு மோசடி செய்து விட்டார்கள் கியானம் செய்து விட்டார்கள் அவர்களை நாம் கொலை செய்ய போகிறோம் என்று சல்லல்லாஹ் அலிஸ்லம் செய்தார்கள் அனைத்து முஸ்லிம்களும் அசருடைய நேரத்தில் பனு குறைதாவில் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் யூதர்கள் என்ன செய்வார்கள் யுத்தம் ஒரு நாளும் செய்ய மாட்டார்கள் கோட்டைக்குள்ளால் போய் ஒளிந்து கொண்டார்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் முஸ்லிம்கள் முற்றுகையிட்டார்கள் இருபத்தைந்து நாட்களுக்கு பின்னால் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் உங்களுடைய சட்டத்துக்கு கீழால் வருகிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை நாம் கேட்கிறோம் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை தான் என்னுடைய விடயத்தில் தீர்ப்பு வழங்குவார் சாதுபுர் மகாது ரதியல்லாஹு அன்பு அவுஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர் அவுஸ்கோத்திரமும் யூதர்களும் நிறைஞ்சவர்கள் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் சாது மகாஜ் எங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை தருவார் என்று யுத்தத்தில் தாக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களால் நடக்க முடியாது சஹாபாக்கள் அவரை தூக்கி கொண்டு வந்தார்கள் நடக்கும் சட்டம் என்ன தெரியுமா வயதுக்கு வந்த அனைத்து ஆண்களும் கொலை செய்யப்பட வேண்டும் பெண்கள் சிறு பிள்ளைகள் சிறை கைதிகளாக அடிமைகளாக பிடிக்கப்படுவார்கள் இவர்களுடைய சொத்து செல்வங்கள் முஸ்லிம்களுக்கு செலவிடப்படும் இந்த சொக்குமை ஆணையை கேட்ட யூதர்கள் நடுங்கி போனார்கள் சொன்னார்கள் யா ஏழு வானங்களுக்கு மேலால் அல்லாஹுடைய சட்டம் என்னமோ அதைத்தான் நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள் அனைவர்களும் கொலை செய்யப்பட்டார்கள் பெண்கள் சிறுப்பிள்ளைகள் சிறைப்பைகளாக பிடிக்கப்பட்டார்கள் அவருடைய சொத்து செல்வங்கள் முஸ்லிம்களுக்கு செலவிடப்பட்டது இப்போது மதீனாவில் ஒரு யூதன் கூட இல்லை மதீனா யூதர்கள் இருந்து காலியானது இருந்தாலும் செல்லவா கொலை சொன்னவர்கள் இதோடு விட்டுவிடவில்லை சக்கராத்தில் இருக்கும் போதும் சொன்னார்கள் ஜசீரத்துல் அரப் அரேபிய தீர்க்க தீபகற்பத்தில் இருந்து யூத கிறிஸ்தவர்களை வெளியேற்றி விடுங்கள் அவர்கள் இங்கு இருக்கக்கூடாது என்று சொல்லலாம் சொன்னார்கள் கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே ஹிட்லர் எவ்வளவு மோசமான ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் செய்த மிக பெரும் ஒரு நலவோ தொண்ணூறு சதவீதமான யூதர்களை கொலை செய்தார் பத்து சதத்தை விட்டு வைத்தான் அதற்கு காரணத்தை அவனே சொல்கிறான் நான் ஏன் இப்படி செய்தான் என்றால் நான் இவ்வளவு யூதர்களை ஏன் கொலை செய்தேன் என்று மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் உண்மையிலுமே நாம் விளங்கிக் கொள்கிறோம் ஜெர்மனில் இருந்து யூதர்களை விரட்டிவிட்டான் யூதர்கள் வந்தார்கள் பலஸ்தீனுக்கு அந்த நேரத்தில் ஜனாதிபதியாக ஹலீஃபாவாக இருந்தவர் அப்துல் ஹமீத் இஸ்லாமிய கடைசி ஹலீஃபா அவர்தான் அவரோடு சிலாபத்தை முடிந்து போய்விட்டது அவரிடம் வந்து யூதர்கள் சொன்னார்கள் பலஸ்தீனில் சிறிய ஒரு இடத்தை சாருங்கள் நாங்கள் அங்கு தங்கிக் கொள்கிறோம் அப்துல் ஹமீத் நல்ல விவரமான ஆள் யூதர்களை பற்றி நல்ல படித்தவர் அவர் சொன்னார் என்னுடைய உடம்பில் ஒரே ஒரு முடியினுடைய ஓரத்தில் என்னுடைய உயிர் இருந்தாலும் உங்களை பலஸ்தீனில் தங்கவிட மாட்டேன் திரும்பி போனார்கள் அவர்களுக்கு வேறு நாடுகளுக்கு போய் தங்கியிருக்கலாம் ஆனால் அவர்களுடைய பிளான் பலஸ்தீனை பிடிக்க வேண்டும் இப்பொழுது ஒரு துரோகியை தேடினார்கள் அப்துல் ஹமீத் இருக்கும் வரை பலஸ்தீனுக்குள்ளால் போக முடியாது ஒரு துரோகியை தேடினார்கள் அதாவு துர்க் என்ற ஒரு முஸ்லிமை பணம் கொடுத்து வாங்கினார்கள் அவர் அப்துல் ஹமீதுடைய உறவினர் பணத்திற்காக வேண்டிய அந்த முஸ்லிம் அப்துல் ஹமீதை கொலை செய்தார் அதோடு பலஸ்தீனுக்கு யூதர்கள் வந்தார்கள் யூதர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய அரபிகளிடத்தில் கூலிக்காக ஓடு கேட்டார்கள் கொஞ்சம் காலம் இருக்கிறோம் பெரும்பாலானுடைய வீடு ரெண்டு மாடி வீடு கீழ் மாடியை கேட்டார்கள் கீழ் மாடியில் இருந்தார்கள் பல வருடங்கள் கடந்து போனது அதற்கு பின்னால் சொன்னார்கள் இந்த வீடு எங்களுக்கு சொந்தமானது நாம் கீழ்த்தட்டை தரைமட்டமாக்க போகிறோம் கண்ணியமான சகோதரர்களே மேல் தட்டு தானாக கீழ் கீழே விழுந்துவிடும் கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் பலஸ்தீன் முஸ்லிம்கள் அகதிகளாக மாறினார்கள் அன்று ஆரம்பித்த பிரச்சனை தான் இன்று வரை அந்த நாட்டையே பிடித்து விட்டார்கள் நாட்டையே ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு முஸ்லிமுக்கு பிரச்சனை என்றால் அதற்கு காரணம் யூதனாகத்தான் இருப்பார் அதனால தான் சொல்வார்கள் கடலுடைய ஆழத்தில் ரெண்டு மீன்கள் சண்டை போட்டாலும் அதற்கு காரணமாக ஒரு யூதன் தான் இருப்பார் யூதனுக்கு கை கொடுத்தால் கையை எடுக்கும் போது ஐந்து விரல்களும் இருக்கிறதா என்று பார்க்க சொல்வார்கள் அந்த அளவு சந்திரமானவர்கள் அந்த அளவு திருட்டு குத்தியுள்ளவர்கள் அவர்களுடைய பாடமே மக்களை எப்படி ஏமாற்றுவது நாட்டை எப்படி ஆள்வது இதுதான் அவர்களுடைய பாடம் இலும நாட்டியை சேர்ந்த பதிமூன்று குடும்பத்தினர்களும் பலஸ்தீனில் தான் இருக்கிறார்கள் அதற்கு இஸ்ரேல் என்று பெயர் கூட வைத்திருக்கிறார்கள் சவுதியுடைய உலமாக்கல் மிஸ்ருடைய உலமாக்கல் அந்த நாட்டிற்கு பலத்தின் நாட்டுக்கு இஸ்ரேல் என்று சொல்ல முடியுமா என்ற பசுவாவில் பலஸ்தீன் என்று தான் சொல்ல வேண்டுமே ஒழிய இஸ்ரேல் என்ற வார்த்தை அந்த நாட்டுக்கு பாதிக்க முடியாது இரும நாட்டினுடைய பதிமூன்று குடும்பத்தினர்களும் பலஸ்தீனில் இருக்கிறார்கள் அவர்கள் கொள்கையில் வெறிப்பிடித்தவர்கள் கொள்கைக்காக வேண்டி எதுவுமே செய்ய துன்பார்கள் இதே நேரத்தில் கொள்கையை யாருக்கும் பரப்ப மாட்டார்கள் அவர்களுடைய மதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை போன்றே யூத மதத்தை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த குடும்பத்தினர்கள் மட்டும்தான் யூதர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய கோட்பாடே நாம் தான் மனிதர்கள் மற்ற அனைவர்களும் எங்களுடைய காதில் எங்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டி பிறந்தவர்கள் எங்களை மனிதர்களாகவே மதிக்க மாட்டார்கள் இதுதான் அவர்களுடைய கோட்பாடு கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே அவர்களுடைய நாட்டில் சீரியல் கிடையாது தடுப்பூசி கிடையாது கார்ட்டூன் கிடையாது ஆனால் முழு உலகத்திற்கும் கார்ட்டூனை சப்ளை பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் தான் அவர்களுடைய நாட்டில் இருந்து தப்பான வெப்சைட்டுகளுக்கு போவதற்கு முயற்சி செய்தால் போக முடியாது எங்களுடைய நாடுகளில் தப்பான வெப்சைட்டுகளுக்கு போகலாம் நாம் கூகுளில் ரிசர்ச் செய்தால் வரக்கூடிய ரிசால்ட் வேறு அவர்கள் சர்ச் செய்தால் வரக்கூடிய ரிசால்ட் வேறு சுருக்கம் என்னவென்றால் அவர்கள் எங்களை முட்டாளாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் முட்டாளாகிக் கொண்டே செல்கிறோம் பலஸ்தீன் இஸ்லாத்தினுடைய மிக பெரும் ஒரு அடையாளம் மக்கா மதினாவுக்கு பின்னால் கண்ணியமான ஒரு இடம் இருக்கும் என்றால் அது பைசில் மகதீஸ்தான் அது எங்களுடைய உரிமை கண்ணியமான சகோதரர்களே சுத்தி வர அரபு நாடுகள் நடுவில் பலஸ்தீன் இருக்கிறது பலஸ்தீனை அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இதுவும் கோலைகளாக இதுதான் அவர்களுடைய புத்தியுடைய அடையாளம் அரபு கூட்டுப்படைகள் கூட இருக்கிறது ஆனால் பலஸ்தீனை மீட்க முடியாதவர்களால் வரலாற்றை பின்னோக்கி செல்லும் போது யூதர்கள் தான் மிக பெரும் கோலைகள் வரலாற்றை முன்னோக்கும் போது எங்களுடைய முஸ்லிம்கள் தான் மிக பெரும் இருக்கிறார்கள் கனிமான சகோதரர்களே பெரியோர்களே சுருக்கமாக சொல்வதென்றால் ஈமானுடைய மோமின்களுடைய விரோதிகள் நான்கு முதலாவது நப்ஸ் இரண்டாவது ஷைதான் மூன்றாவதும் நான்காவதும் யூத கிறிஸ்தவர்கள் இவர்கள் நான்கு பேர்களையும் விரோதிகளாக எதிர்களாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் எங்களுடைய நண்பர்களாக ஒரு நாளும் பார்க்க கூடாது அவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொண்டால் எங்களுடைய ஈமானை நாசப்படுத்தி விடுவார்கள் எங்களுடைய இஸ்லாத்தை நாசப்படுத்தி விடுவார்கள் எனவே அல்லாஹு சுபஹான இஸ்லாமிய சரியத்தை சரியான முறையில் விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அவர்களுக்கு நசிபாக்குவனாக யாரோட பாவங்களை மன்னி தெரியாதா தப்புத்தவர்களை மன்னி தெரியாதா கடைசி வரைக்கும் ஈமானோட காத்தாக்கூடிய பாக்கியத்தை எங்களை நசிபாக்கிறியாதலாம் கடைசி நேரத்தில் யாழ்லாம் லா இலாக இல்லல்லா முகமது கலிமாவை எங்களுக்கு தந்திரியாதலாம் முஸ்லிம்கள் இந்த நாடுகள் எல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ யாழ்லா என்னுடைய உதவி யாழ்லா அவர்களுக்கு லேசான சந்தோஷமான வாழ்க்கையை என்னுடைய நாட்டினுடைய நிலைமைகளை பிரச்சனை இல்லாத ஒரு நிலைமையை இந்த நாட்டில் உருவாக்கிறியாள்லா யாழ்லா யா ரஹ்மனே கடைசி நேரத்தில் லா இலாக இல்லல்லா முகமது ரசுல்லா என்ற ஜனத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கு நசிபாக்கிறியா அஸ்ஸலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த பயானை எமது இணையதளமாகிய W W W dot Tamil Bayan dot com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்